As per the special order of the Home Minister, Mr. Dorai Singham, Inspector of Police, has been appointed as the Assistant Commissioner of Police. Everybody listen, listen, listen. Just watch the way he's gonna swing. Alright? Hey! பின்னை தீண்டும் கதிரவன் எந்த எல்லை தாண்டும் காற்றிவன் காட்டை எரிக்கும் நெருப்பிவன் கைப்பட்டால் கொதிக்கும் நீரிவன் Everybody listen, he's on a mission. can never stop him, he's a human tornado Everybody listen, he's got the right decision You cannot mess with him, not even with the shadow Singam, Singam, he's but a Singam Even not on இவன் நடந்தால் போதும் நிலமும் வணங்கும் சார் அரெஸ்ட் வாரண்டோட வரான் போல இருக்க பேப்பர் பார்த்தோன்னு அரெஸ்ட் வாரண்ட் நினைச்சு பயந்துட்டல இது என் ப்ரமோஷன் ஆர்டர் சாதாரண இன்ஸ்பெக்டர் உன்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்டல இப்ப assistant commissioner of police anti kidnapping force அன்னைக்கு ஒரு மேகசின் பன்னெண்டு புல்லட் இன்னைக்கு மூணு மேகசின் முப்பத்தி ஆறு புல்லட் ஏதோ ரவுடியசம் பண்ற கட்ட பஞ்சாயத்து பண்ற ஓஎம்ஆர் ரோட்ல பில்டர்ஸ் மிரட்டறன்னு பார்த்தா பெத்தவங்க மனசை பயிரம் மாதிரி அறுத்து அவங்கள ரணமாக்கி ரத்தமும் சதையும் உரைய வைக்கிற மாதிரி அவங்க பிள்ளைங்களை தூக்கி காசு பாருக்கிறீங்க நீ எல்லாம் விலகுவேன் நாற்பது பேர் இல்லடா ஐம்பத்தஞ்சு பேரை தூக்கிருக்கேன் சாட்சி சொல்ல யாவன் வருவான் உன்னால முடிஞ்ச எங்க வேணாலும் முட்டிக்கோ எதில் வேணாலும் மோதிக்கோ போ போறேன்டா ஓ மொத்த நெட்வொர்க்கையும் காலி பண்ணி ஓஎம்ஆரோட ரவுடிசம் எல்லாத்துக்கும் முடிவு கட்டி கடைசியில துண்டை காணும் துணியை காணும் இந்த சிட்டியை விட்டே ஏன் தமிழ்நாடை விட்டே ஓட வைக்கிறேன்டா நான் அரசுவாரம் யூஸ் பண்றதா இல்லை துப்பாக்கி யூஸ் பண்றதா நீயே முடிவு பண்ணிக்க தெரிஞ்ச பையன் சொல்லி திருவான்மையூருக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொடுத்தியே இன்ஸ்பெக்டர் அவனை அசிஸ்டன்ட் கமிஷனரா ப்ரொமோட் பண்ணியிருக்கேன் அவன் ஏதோ சொந்தக்கார பையன் சொன்னீங்க எந்த வகையில சொந்தம் பங்காளி முறை வேணும் ஐயா நெகோசியேஷன் நடந்துட்டு எதுவும் சொல்ல முடியாது ஓஎம்ஆர் ரோட்ல பில்டிங் கட்டுற நீங்க யாரும் மயில் வாகனத்தையோ அவங்க ஆளுங்களையோ கண்டு பயப்படக்கூடாது பணம் கொடுக்க கூடாது இனிமே வந்தான்னா அவனை நான் பாத்துக்கிறேன் செயின் பாஸ்கர் அட்டாக் பாண்டி துண்டு ராஜேந்திரன் நட்டு நாகேந்திரன் ஸ்பீடு ரவி பெல் குமார் என்ன தொழில் பண்றீங்க ஆட்டோ ஓடுறேன் சார் ஆட்டோ ஓட்டுறவனுக்கும் அடமொழிக்கும் எங்க சம்பந்தம் இருக்கு நீங்க எல்லாம் மயில் வாகனத்துக்கு பத்தாவது கட்ட பன்னெண்டாவது கட்ட அடியாளுங்க எனக்கு தெரியும் இனிமே அவனுக்காக தூரம் நின்று வேலை செய்யறத அடியோட விட்டுருங்க ஷூட்டிங் ஆர்டரோட காத்துட்டு இருக்கேன் உங்க அப்பா வச்ச பேருக்கு முன்னால ஏதாவது ஒரு அடமொழியா நோட்டீஸ்லயோ போஸ்டர்லயோ பார்த்தேன் வருஷம் வருஷம் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிக்க வேண்டியது இருக்கும் டாக்டர்